திருச்சிற்றம்பலம் தலம் திருநாரையூர் திருச்சிற்றம்பலம் உரையினில் வந்த பாவம் உணர் நோய்களும் செயல் தீங்கு கூற்ற முலகில் வரையினாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிகவே திணித்த தம் நினைமென் வரை சிலையாக அன்று மதில் மூன்றெறித்து வளர்கங்குல் நங்கை வெறுவ திரையொலி நஞ்சமுண்ட சிவன் மேய செல்வம் திருநாரையூர்கை தொழவே ஊனடைகின்ற கூற்ற முதலாகியோற்ற பிணி நோயொருங்கும் உயரும் வானடைகின்ற வெள்ளை மதிசூடு சென்னி விதியான வேத விகீர்த்தன் காணிடையாடி பூத படையானியங்கு விடையானிலங்கு முடிமேல் தேனடை வண்டு பாடு சடையண்ணலன் திருநாரையூர்கை தொழவே ஊரிடை நின்று வாழும் உயிர் செற்ற காலன் துயருற்ற தீங்கு விரவி பாரிடை மெல்ல வந்து பழியுற்ற வார்த்தை ஒழிவுற்ற வண்ண மகளும் போரிடை அன்று மூன்று மதிலை தஞ்சு புகழ்வானுளோர்கள் புணரும் தேரிடை நின்ற எந்தை பெருமானிருந்த திருநாரையூர்கை தொழவே தீ ஈயுறவாய ஆக்கை அது பற்றி வாழும் வினை செற்றவுற்ற உலகின் தாயுரு தன்மையாய தலைவன் தன்னாமம் நிலையாக நின்று மறுபும் பேயுறவாயகனில் நடமாடி கோல விடமுண்ட கண்டன் முடிமேல் தேய்பிறை வைத்தூகந்த சிவன்மேய செல்வ திருநாரையூர்கை தொழவே வசைய பராதமாய உபரோதம் நீங்கோ தவமாய தன்மை வரும் வான் மிசைய பராதியாய திருமார்பிலங்கு வெறி நூலர் விண்ணும் நிலனும் இசையவராசி சொல்ல இமையோர்களே தீ அமையாத காதலொடு சே திசையவர் போற்ற நின்ற சிவன்மேய செல்ப திருநாரையூர் கை தொழவே உறைவளரு நீலாய உயிர் நீர்க்கும் வண்ணம் உணர்வாக்கும் உண்மை உலகில் குறைவுளவாகி நின்ற குறை தீர்க்கு நெஞ்சில் நிறைவாற்று நேசம் வளரும் மறைவளர் நாவன் மாவின் உரி போர்த்த மெய்யன் அறவார்த்த அண்ணல் கழலே திரைவளர் தேவர் தொண்டின் அருள் பேணனின்ற திருநாரையூர்கை தொழவே தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழன்ற உடலின் இனம் வள நிறைவர் செய்யும் வினயங்கள் சேற்று நினைவொன்று சிந்தை பெருகும் முனமொரு காலம் மூன்று புறவெந்து மங்க சரமுன்றெறிந்த அவுணர் சினமொரு காலழித்த சிவன் மேய செல்வ திருநாரையூர்கை தொழவே உருவரைகின்ற நாளில் உயிர் கொள்ளும் கூற்றம் நனியஞ்சு மாதலுர நீர் மறுமலர் தூவி என்றும் வழிபாடு செய்மின் அழிபாடிலாத கடலின் அறுவரை சூழிலங்கை அரையன் தன் வீரோ அழிய தடக்கை முடிகள் திருவிரல் வைத்தூகந்த சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே வேறுயர் வாழ்வு தன்மை வினை துக்க ஏக்கமேக பகை தீர்க்குமேய உடலில் தேரிய சிந்தை வாய்மை தெளிவிக்க நின்ற கரவை கரந்து திகழும் சேருயர் பூவின் மேய பெருமானுமற்றை திருமாலும் நேட எரியாய் சீரிய செம்மையாகும் சிவன்மேய செல்வ திருநாரையூர்கை தொழவே மிடைப்படு துன்பம் இன்பம் உளதாக்கும் உள்ளம் வெளியாக்கு முன்னியுணரும் படையொரு கையில்லேந்தி பலி கொள்ளும் வண்ணம் ஒலி பாடியாடி பெருமை உடையினை வீட்டுளோரும் உடல் போர்த்துளோரும் உரைமாயும் வண்ணம் அழிய செடிபடவை தூகந்த சிவன்மேய செல்வ திறனாரையூர்கை தொழவே எரியொரு வண்ணமாய உருவானை எந்தை பெருமானை உள்கி நினையார் திரிபுரமன்று செற்ற சிவன்மேய செல்வ திருநாரையூர்கை தொழுவான் பொறுப்புனல் சூழ்ந்த காழி மறைஞான பந்தன் உரை மாலை பத்தும் மொழிவார் திருவளர் செம்மையாகி அருள் பேருமீக்க துளதென்பர் செம்மை இனரே சுவாமி சௌந்தரநாதர் அம்பாள் திரிபுர சுந்தரி திருச்சிற்றம்பலம்